الحمد لله نحمده ونسلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون وقال أيضا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم فضل العالم على العابد كفضلي على أدناكم أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுபஹானஹு ஒருவனுக்கு உரித்தாகும் சலாத்தும் சலாமும் திரு நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாவுடைய ரபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் சபாவ் ஐங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எவைகளின் வாழ்க்கையில் எடுக்க நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வருகின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு படைப்பினங்களில் சிறந்த உயர்ந்த சிரேஷ்டமான படைப்பாக மனித இனத்தை படைத்து பகுத்தறிவையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து படைப்பினங்களிலே உன்னதமான ஒரு இனமாக அல்லாஹ் நம்மை வித்தியாசப்படுத்தி உலகத்துக்கு பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறார் கண்ணியமானவர்களே மனிதனில் இரண்டு விதமான தன்மைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மனிதனிடத்திலே இன்சானிய மனிதன் மனிதனுடைய பண்புகளை உள்ளடக்கி இருப்பது ஒன்று இன்னும் ஒன்று ஹயவானிய மனிதனும் ஒரு பேசும் பிராணி என்று சொல்வார்கள் அவனும் ஒரு பிராணி என்ற பெயரிலே பேசும் பகுத்தறிவு மிக்க ஒரு படைப்பாக சில மிருக தன்மைகளும் மிருகங்களுக்கு ஏற்படுகின்ற சில பண்புகள் தன்மைகளும் மனிதனிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பில கண்ணியமானவர்களே மனிதனை ஏனைய படைப்புகளை விட்டும் பிரித்து காட்டுவது வித்தியாசப்படுத்தி காட்டுவது ஒரு மனிதனிடம் இருக்கின்ற அந்த அறிவு புத்தி அவனுடைய மேலதிகமான விளக்கம் கண்ணியமானவர்களே அந்த அமைப்பிலே இந்த மனிதன் அறிவுள்ளவனாக ஞானமுள்ளவனாக இருக்கும் காலமெல்லாம் இவனுடைய சிறப்பையும் அந்தஸ்தையும் அந்த மனிதன் தற்காத்துக் கொள்வான் எப்பொழுது கனிமணர்களே மனிதன் தன்னுடைய அந்த அயில்மெண்ட் சொல்லக்கூடிய அறிவை ஞானத்தை இழக்கிறானோ அப்பொழுது அந்த மனிதனுக்கு குரானில் அல்ல சில மிருகங்களுடைய பெயருக்கு ஒப்பிட்டு அந்த மனிதனை வர்ணிக்கிறான் சிரேஷ்டமான படைப்பாக அறிமுகப்படுத்திய அல்லா அந்த மனிதனுடைய சில பண்புகள் சில விளக்க குறைபாடுகள் ஞானத்துடைய பலகீனம் அறிவுடைய பலகீனம் ஏற்படுகின்ற பொழுது அவனை சில கேவலமான மிருகங்களுக்கும் ஒப்பாக்குகிறான் அறிவென்றால் என்ன கண்ணியமானவர்களே என்ற வார்த்தை எதற்கு பாதிக்கப்படும் உளமாக்கல் என்றால் யார் அந்த இல்முடைய இலக்குகளும் குறிக்கோள்களும் என்ன பிரயோசனங்கள் என்ன அவருடைய சிறப்பு என்ன என்பதை பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள் கனிமலர்களே இல்ம் என்ற அந்த அரபு வார்த்தை அதுக்கு நாம் அறிவென்கலாம் அதுக்கு ஞானம் என்று சொல்லலாம் என்ன விளக்கங்கள் சொன்னாலும் குரானில் அல்ல இல்மை விளங்கப்படுத்துகின்ற இடங்களை கவனிக்கின்ற பொழுது எந்த அறிவும் மௌத்துக்கு பின்னால் பயனளிக்குமோ சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குமோ அதற்குத்தான் அல்லாஹ் எலிம் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறோம் உலமாக்கல் என்ற வார்த்தை அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது கனிமலர்களே உலகத்திலே பல்வேறுபட்ட கலைகள் கல்விகள் ஞானங்கள் இருக்கின்றன எதையும் நான் சுச்சமாக பேசவில்லை ஆனால் எந்த ஞானம் அல்லாவை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துமோ எந்த ஞானம் மனிதனை அல்லாவோடு இணைக்குமோ அதுதான் உண்மையான அல்லாஹ் சொல்கின்ற நபிமார்கள் உலகத்திலே சென்ற ஞானம் நபிமார்களுக்கு அல்ல கொடுத்த ஞானம் ஒவ்வொரு விடயத்துக்கு பின்னாலும் மறுமையை இலக்காக கொண்ட ஞானம் ஒரு உதாரணத்தில் விளங்கலாம் பெரிய பணக்காரன் உலக கோடீஸ்வரன் அவனுடைய வழங்கிய சாவிகளை திறவுகோள்களை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் தேவை அப்படிப்பட்ட கலங்கிய ஒரு ஒரு உலக வர்த்தக மையத்தை உள்ளடக்கிய பணக்காரன் அவனை பற்றி சொல்கின்ற பொழுது குரானில் எல்லாம் நிகழ்வை சொல்கிறான் அவனுக்கு புத்திமொழி சொல்லப்பட்டது நீ அல்லாவுக்கு நல்லவனாக நடந்து கொள் உனக்கு வழங்கப்பட்ட ஆட்களிலே மறுமையை தேடிக்கொள் துனியாவிலே உலகத்திலோட கிடைத்திருக்கின்ற பணம் சொத்து செல்வத்தை வைத்து நீ மறுமையிலே உனக்குரிய நிரந்தரமான இடத்தில் நல்ல இடத்தை பெற்றுக்கொள் நீ மக்களுக்கு வாரை வழங்கு கொடையாக கொடு பரோபகாரமாக நடந்து கொள் என்று சொன்ன பொழுது கண்ணியமன் அவன் சொன்ன வார்த்தை இன்னமா ஊத்தி துகு அலா எல்மின் ஐந்தி காரூர் பாவித்த வார்த்தை இது நான் எனக்கு கிடைத்த அறிவால் பெற்றது இவன் இடத்தில் இல்மென்ற ஒரு வார்த்தையை பாதிக்கிறான் அறிவு ஞானம் சரி இந்த இல்மை பெற்றவன் இந்த ஆளும் இந்த விளக்கம் கிடைத்தவன் தான் அல்லாஹ் சொல்கின்ற உலமாக்களுடைய பட்டியலில் இருப்பவனாக இருந்தால் உலமாக்களின் தலைவராக காரணம் இருக்க வேண்டும் உலகத்தை எப்படி சம்பாதிப்பதென்ற படிப்புக்கு காரூல் விளங்கியிருந்தான் இல்மன்று ஆனால் அல்லா சொல்கிறான் காரூனுடைய நிலைமை என்ன சுழி வாங்கினோம் அவனை சந்தித்தோம் எனவே எந்த இல்மும் அழிவின் பக்கம் சென்றதோ அது அல்லா கூறுகின்ற இல்ம் அல்ல துனியாவை சம்பாதிப்பதற்கு எந்த இல்மு உதவி செய்கிறதோ வெறும் துனியாவுடைய சம்பளத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் எந்த இல்மு உதவி செய்கிறதோ அது அல்லா சொல்லும் இல்ம் அல்ல அது காரோன் விளங்கிய பணம் சம்பாதிக்கின்ற அறிவு முடிவென்ன அழிவு இந்த இடத்தில் அவன் ஆடம்பரமாக வருகின்ற பொழுது பட்டாளத்தோடு வருகின்ற பொழுது சில காதல்லதின் யுரீதுடன் அயாச துனியா துனியாவுடைய வாழ்க்கையை இலக்காக கொண்டவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையை இலக்காக கொண்டவர்கள் பாது சொன்னார்கள் மிஸ்லமா ஊசிய காரோன் எங்களுக்கும் இந்த நிகழ்வை நுணுக்கமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் யாரை தரனா ஊதிய காரோன் காரோனுக்கு கிடைத்த அறிவு பாக்கியம் காரோனுக்கு கிடைத்த பணம் காரோனுக்கு கிடைத்த இந்த சொத்து செல்வம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமே யாரை தரனா எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமே யார் சொன்னார்கள் உலகத்தை இலக்காக கொண்டவர்கள் உலகத்திலே மாத்திரம்தான் வாழ்க்கை என்ற இலக்கை கொண்டவர்கள் வேலைத்திறன் எங்களுக்கு இப்படிப்பட்ட பணம் இப்படிப்பட்ட வாகனம் இப்படிப்பட்ட வீடு இப்படிப்பட்ட கடை இப்படி காணி பூமி இப்படி தங்கம் நகை மாணிக்கம் வைகோரிய மரகதம் முத்து கிடைக்க வேண்டுமே என்று ஆசித்தார்கள் இந்த இடத்தில் உண்மையான ஞானம் கொடுக்கப்பட்ட உண்மையான உலமாக்கள் இந்த துனியாதாரிகளுக்கு காலடியில் சென்று குச்சிமதி சொன்னார்கள் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் துனியாவை ஆசை வைப்பவர்களுக்கு சொன்னார்கள் உங்களுக்கு கேள் உண்டாகட்டும் உங்களுக்கு அணி உண்டாகட்டும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சலாபுல்லாய் அல்லாவிடம் இருக்கின்ற கூலி ஈமானுக்கு அமலுக்கு தீனுடைய அமல்களுக்கு மறுமையை இலக்காக கொண்ட நல்ல கிரியைகளுக்கு அல்லாவிடம் இருக்கின்ற கூலி கயிறு கொண்ட அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி சிறந்தது கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற இல்முதான் இல்மு மறுமையோடு மக்களை இணைப்பதுதான் மறுமை அல்லாவுடைய சொர்க்கத்தின் பக்கம் மக்களை கொண்டு செல்வதுதான் இல் நரகத்துடைய பயத்தை உண்டு கொண்டுவதுதான் இல் லஞ்சத்தை வாங்க வைப்பதும் கொலை செய்ய வைப்பதும் ஏமாற்ற வைப்பதும் வட்டிக்கு எடுக்க வைப்பதும் வட்டிக்கு கொடுக்க வைப்பதும் மற்றவனை வட்டம் தட்டுவதும் மற்றவனை கேவலப்படுத்துவதும் பெருமையை உண்டு பண்ணுவதும் தலக்கணத்தை உண்டு பண்ணுவதும் அகங்காரத்தை உண்டு பண்ணுவதும் காரூர் விளங்கியை எதிரில் நல்ல அமல்களுக்கு மீமானுக்கும் அல்லாவிடம் கூலி இருக்கிறது மறைவான கூலி அதை நம்புவது அதை மக்களுக்கு போதிப்பதுதான் எல் இவர்கள் தான் உடம்பார்கள் இந்த எல்லோருக்கும் தேவை மிக கவலைக்குரிய கை சேதத்துக்குரிய விடயம்தான் கண்ணியமானவர்களை நமது அன்றாட செயற்பாடுகளுக்குரிய வழிகாட்டல் கூட நமக்கு தெரியாது சிந்திப்பது கிடையாது உணமாக்கள் ஞானிகள் ஒவ்வொரு துறையிலும் அறிவாளிகள் இருக்கிறார்கள் கணிதத்துறையில் இலக்கிய துறையில் இலக்கணத்துறையிலே புவியியலிலே பொறியியலே இவர்களை நான் மட்டமாக சேர்க்கவில்லை இதெல்லாம் அறிவுகள் கலைகள் ஞானங்கள் தான் ஆனால் இந்த கல்விக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் உள்ள விடயங்கள் தொடர்பாகினால் தான் அது ஞானம் முன்னே காலத்திலே வைத்தியத்துறைக்கு விட்டுட்ட இவனுசேனார் அகமத்துள்ளாரை பெரும் வைத்திய கலையோடு நிற்கவில்லை அவர்கள் ஆன்மீகத்தை சேர்த்திருந்தார்கள் வைத்தியம் ஆன்மீக வைத்தியம் கண்ணியமானவர்களே இவனுசேனார் அகமத்துள்ளாருடைய வரலாற்றிலே வருகிறது வைத்தியர்கள் உருவாக்குவது காலத்தின் தேவை அவசியம் ஆனால் ஆன்மீகத்தோடு இறையச்சத்தோடு அந்த துறையிலே அவர் ஈடுபட வேண்டும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் மக்களுடைய பணங்களை கறக்காமல் சுரண்டாமல் அவர் நேர்மையாக ஈடுபட்டார் அவருடைய துறை எல்லாவிடம் மதிப்பு பெறும் அக்கௌண்டர் உருவாக்குவது தவறல்ல கள்ளக்கணக்கு பார்க்காமல் இருந்தால் அவர் நல்லவர் லோயர் உருவாக்குவது தவறல்ல லஞ்சம் வாங்காமல் இருந்தால் அவர் நல்லவர் நீதிபதிகள் உருவாகுவது அவசியம் நீதிபதி நீதியாக நடந்தால் அல்லாவிடத்தில் உயர்ந்தவர் நீதிபதி அநீதிபதியாக மாறினால் நரகத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே ஞானம் என்பது கல்வி அறிவு அல்லாஹ் குரானிலே சொல்கின்ற நபியவர்கள் அதீசிலே சொன்ன நபிமார்களுடைய வாரிசுகள் என்று வர்ணிக்கப்பட்ட உலமாக்கள் கண்ணியமணி சகல துறையினவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் என்பதை சில வரலாறுகளை நான் பின்னால் வைப்பேன் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு சிங் ரமத்துலானி அவர்கள் வைத்திய ஆய்வுகளில் இருவர் கானூர் சித்து வைத்திய சட்டக்கலை நூலை தொகுத்தவர்கள் இந்த வைத்திய துறையிலே பிரதானமான பாடத்திட்டம் இவர்களை வைத்தியத்தில் மாத்திரம் நாம் பார்க்கிறோம் இல்லை இவரோட ஆன்மீகத்திலும் கொடிகட்டி கட்டி பிறந்தார் அல்லாவுடன் தொடர்போடு இருந்த ஒரு வைத்திய கலை நிபுணர் ஆய்வு பிறத்தினை வரும் பொழுது ஆய்வுகளின் முடிவு வராத பொழுது முதலாவது செய்வார்கள் முதலாவது செய்கின்ற வேலை புது செய்வார்கள் மசிதிக்கு செல்வார்கள் இரண்டக்கா தொழுவார்கள் சலாத்துல் ஆஜா தொழுது விட்டு கேட்பார்கள் அல்லாவிடம் யாழ்லா நீ தந்த அறிவை வைத்து வைத்திய துறையிலே ஆய்வு செய்கிறேன் என்னுடைய இந்த ஆய்வின் முடிவு சரியாக எனக்கு விளங்கவில்லை நீ இந்த ஆய்வுடைய முடிவை எனக்கு தான் வைத்தியத்துறையிலே பிரச்சனை வரும் பொழுது உதவு செய்து முசல்லாவை விரித்து சிபிலாவை முன்னோக்கி அல்லாவிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய வைத்தியர்களை உருவாக்க வேண்டும் அதுதான் இந்த உலமாக்களுடைய போதனை உலமாக்களுடைய போதனை லோயல்கள் பக்தர்மார்கள் ஜட்ஜ் தேவை கட்டாயம் ஊரில் எத்தனை வைத்தியர் உருவாகிவிட்டார்கள் படிப்புக்கு நாம் கொடுக்கின்ற நேரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வைத்தியர் ஒரு அக்கௌண்டர் ஒரு லோயர் உருவாக வேண்டும் ஒரு ஊருக்கு ஒரு வைத்தியராவது உருவாகி இருக்க வேண்டும் ஒரு கிராமத்துக்கு ஒரு லோயர் உருவாகி இருக்க வேண்டும் ஒரு கிராமத்துக்கு ஒரு இன்ஜினியர் உருவாகி இருக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் ஒரு என்ன விவசாய துறையில கற்று சேர்ந்த ஒருவர் உருவா எல்லா துறைகளிலும் ஒருவரையாவது உருவாக்கி இருக்கிறோமா ஊரில் ஒவ்வொரு கிராமமும் சிந்திப்போம் கண்ணியமான துனியாவும் இல்லை ஆசராவும் இல்லை என்றால் நஷ்டம் கண்ணியமானவர்களே ரெகுலேஷன் அமைச்சோட நிகழ்வு நதியவர்கள் நீதிபதியாக செயல்பட்டார்கள் ஒரு வழக்கை விசாரிக்கிறார்கள் பேசுகின்றவர்கள் வாதி பிரதிவாதி பேசி வழக்கை தீர்ப்பு கொடுக்கிறார்கள் நீதிமன்றம் நபியவர்கள் மசிதிலே தான் நடத்தினார்கள் தீர்ப்பு கொடுத்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவுரை வழங்கினார்கள் நான் உங்கள் வாதி பிரதிவாதியுடைய சான்றுகளை ஆதாரங்களை வாதாட்டங்களை வைத்து முடிவை தந்து நான் உங்களுடைய பேச்சின் ஆதாரத்தை வைத்து வடிவகத்தை பார்த்து தீர்ப்பு வழங்கினேன் ஆனால் நான் யாருக்கு தீர்ப்பு வழங்கினேனோ யாருக்கு சாதகமாக வழங்கினேனோ சில வேளை அது மற்றவருடைய சொத்தாக இருக்கும் அவருடைய பேச்சு அவருடைய தெளிவு அவருடைய ஆதாரத்தை வைத்து நான் முடிவெடுத்து அப்படி நான் யாரையாவது யாருடைய உரிமையை காணியை பூமியை சத்தை இன்னும் ஒருவருக்கு நான் முடிவெடுத்தாலும் நான் முடிவெடுத்தாலும் ஒருவருடைய சொத்து இன்னும் ஒருவருக்கு போகும் என்றிருந்தால் நான் முடிவெடுத்ததுனால் அது ஹலால் அல்ல அவர் கொண்டு செல்வது நரக நெருப்பினர் கொண்டு இப்படிப்பட்ட நீதிபதிகள் சமூகத்துக்கு தேவை இதைத்தான் ஆன்மீகம் என்கிறோம் கண்ணியமானவர்களே எனவே இந்த இல் இந்த நிறுவனங்களுடைய தொடர்பு குறைந்து வருகிறது குடும்பத்திலே கண்ணியமான ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் எத்தனை குடும்பம் நம்மை சுவர்க்கம் வரைக்கும் விட்டுச் செல்கின்ற உலமாக்களை உருவாக்குகின்ற பணியில் ஈடுபடுகிறோம் சரி உலமாக்களாக எல்லோரும் வர முடியாது அல்லாவுடைய நாட்டம் வேண்டும் என்றாலும் நமது பிள்ளைகளுக்கு ஆன்மீக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சிறுவர்கள் மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களே மார்க்க அறிவு தனக்குள் ஐந்து பரீபத்தில் அப்புள்ளி முஸ்லிம் இன்னொரு வயசுல ஆண் பெண் எல்லோருக்கும் மார்க்க கல்வியை கற்பது கடமை தனக்கு தேவையான கல்வியை கற்பது கடமை சகாபாக்களுடைய நிகழ்வை பார்த்தால் வயது நாம் இன்று ஓய்வெடுக்கின்ற கட்டிலே ஓய்வெடுக்கின்ற வயதிலே கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள் உதாரணம் அஸ்தானிபுல் சாபிக் அழியலானவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது வயது அறுபது இஸ்லாத்துக்கு வரும் பொழுது வயது அறுபது என்று கை நிறைய மாத்திரைகளை டெப்லெட்டுகளை குடிசைகளை உட்கொண்டு விட்டு படுக்கையிலே கிடக்கின்ற காலம் தொழுகைக்கு வராத காலம் ஜும்மாவுக்கும் வராத காலம் அறுபது வயது தாண்டி ஓய்வு காலம் இல்லை அறுபது வயது இஸ்லாத்துக்கு வந்த ஹஸ்தான் அலியல்லாவின் அவர்கள் ஒரு கருத்துப்படி முழு குரானையும் மனநம் செய்தார்கள் இந்த அறுபது வயது எத்தனை சூரத்து பாடம் எத்தனை அதீஸ் பாடம் நான் சொல்லுகின்ற தொழிலை சரியா நாம் ஓதுகின்ற சூரா பாசியா சரியா நாம் ஓதுகின்ற நாம் செய்கின்ற வியாபாரம் சரியா நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியா அக்கீமும் இதான் ரபியல்லானவர்கள் இவர்களும் பெரும்பாலும் அறுபது வயதுக்கு பின்னால் இஸ்லாம் செய்து கொண்டவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருடம் இரண்டு பேர் வாழ்ந்தார்கள் நூத்தி இருபது வருடங்கள் வாழ்ந்தார்கள் அறுபது வயதில் இஸ்லாம் சேர்த்து கொண்டு கல்வியை படிக்க ஆரம்பித்து மார்க்க ஞானியாகத்தான் மௌத்தாகினார்கள் மார்க்க ஞானியாக அபுபக்கல் யார் நபியுடைய சோழர் நபியுடைய வலது கை கொண்டிருந்தவர்கள் நபியுடைய மாமனார் சமூகத்திலே நபிமார்களை அடுத்த ஈமாந்தாரி சுவர்க்கத்துடைய எட்டு கதவுகளும் இந்த என்னால் நுழையுங்கள் என்னோட சுவர்க்கத்துக்கு நுழையுங்கள் என்று அபுபக்கரையுடனே கூப்பிடும் அந்த அளவு அந்தஸ்தை கனிமிடம் மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்ட கலிபாவாக மாறினார்கள் எத்தனை வயதில் மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயதில் நபியர்களுக்கு நாற்பது வயது நபித்துவம் அபுபக்கரையில் முப்பத்தெட்டு வயது முப்பத்தஞ்சு வயதில் முஸ்லீம் ஆகியவர் மார்க்க அறிஞராக மௌத்தாகிறார் உங்களிலானவர்கள் முப்பது வயது முப்பது வயதில் தான் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்பொழுதுதான் களிமான் சொல்கிறார்கள் முப்பது வயதில் கண்ணியமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி நபி வருவது கிடையாது நீ ஒரு பாதையில் சென்றால் உமரே இபிலிஸ் மறுபாதையில் செல்வார் நான் ஒரு கனவு கண்டேன் நான் ஒரு கனவில் கனவிலே நான் பால் குடித்தேன் பாலை விட்டு மீதமான பால் கோப்பை உமருக்கு கொடுத்தேன் பாலுடைய பேலன்ஸை உமருக்கு கொடுத்தேன் உமரம் எடுத்து குடித்தார் சாபாக்கள் கேட்டார்கள் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் இந்த கனவுக்கு விளக்கம் உமருக்கு அறிவு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் எத்தனை வயதில் நாற்பது வயதை தாண்டிய பிறகு நாற்பது வயதை தாண்டிய பிறகு இவருக்கு அறிவு கிடைக்கும் இவருக்கு ஞானம் கிடைக்கும் இந்த நாற்பதை தாண்டி விட்டால் நான் வயோதிபர் ஆகிவிட்டேன் எனக்கு முடியுமா நான் சொல்லுவேன் இல்லாவிட்டால் இருப்பேன் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் தொழிலுக்கு போ வீட்டோடு இருக்க வேண்டிய காலம் என்று நாற்பது வயதாகியவுடன் நான் ஒரு பரிபூர்ணமான வயோதிபத்தை அடைந்த வயோதிபர் என்று ஓய்வெடுக்க ஆரம்பிக்கின்றோமே நாற்பது வயதுக்கு பின்னால் நபியவர்கள் கனவிலே பால் கொடுக்கிறார்கள் பாலுக்கு விளக்கம் தானும் கனிமணர்கள் முக்கியமான இமாம்கள் திருமதி ராமத்துலால் அவர்கள் சுரணம் திருமதி என்று பல்லாயிரக்கணக்கான அதீசுகளை தொகுத்த இமாம் அந்த இமாம் கல்வியை கற்க ஆரம்பித்த வயது இருபத்தி ஆறு வயதுக்கு பின்னால் இருபத்தி ஆறு வயதுக்கு பின்னால் ஆரம்பித்தவர் இன்று நம்பத்தகுந்த ஆறு கிரந்தங்களில் ஒரு கிரந்தத்துடைய நூலாசிரியராக மாறினார்கள் வயது கட்டுப்பாடு மார்ந்த அறிவுக்கு கிடையாது ஓழல் ஏழுக்கு வயது கட்டுப்பாடு இருக்கலாம் இருபத்தி போவதற்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறதா மார்க்க ஞானத்தை படிப்பதற்கு வயது கட்டுப்பாடு கிடையாது அல்ல எல்லோரிடமும் கேட்பான் எதை படித்தா என்ன அமல் செய்தார் என்ன பதில் இவனு ஜவுசர் அமதுலாலு மிக முக்கியமான இமாம் இவனு ஜவுசர் அமதுலாலு அவர்கள் குரானை பாடமாக்கி இருந்தார்கள் குரானுடைய அந்த கரார் காரி பட்டம் காரி என்ற அந்தஸ்தை அடைவதற்கு கரானுடைய கலையை படிக்க வேண்டும் அந்த கராத்துடைய கலையை கண்ணியமானவர்களே தொண்ணூறு வயதுக்கு பின்னால் படித்தார்கள் தொண்ணூறு வயதுக்கு பின்னால் குரானிலே காரியாக மாறினார்கள் இந்த தொண்ணூறு வயதுடையவருக்கு சூன பாத்தியா ஓத முடிகிறதா ஐம்பது வயது பத்து ஹதீசை சொல்ல முடியுமா உச்சரிப்போடு கண்ணியமண்ணி நம்முடைய நபி சொல்லா அலிஸ்லமுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து சென்றவர்களுடைய நிகழ்வை கண்டறிந்து கொண்டிருக்கிறேன் எனவே இயல்பை படிக்க வேண்டும் ஞானத்தை சேர வேண்டும் சிறியவர்களுக்கு மதரசா இருக்கிறது நமக்கென்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறதா உடமாக்களிடம் காலை மடித்து உட்கார்ந்தோமா நான் சூற பாசியா ஓதுகிறேன் அது இல்லாவிட்டால் சொல்லுகை கிடையாது திருத்தி தாருங்கள் உட்கார்ந்தோமா நான் அத்தகையாதி ஓதுகிறேன் திருத்தி பிழை இருந்தால் ஓதி காட்டினோமா கனிமல்லை படிப்பு எட்டு மணித்தியாலம் ஆறு மணித்தியாலம் ஏழு மணித்தியாலம் பாடசாலைக்கு கொடுத்து விட்டு மேலதிகமான டியூஷன்களுக்கும் பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிறோம் மார்க்க பாடங்களுக்கு எத்தனை நிமிடங்களை ஒதுக்குகிறோம் கபரிலே கேள்விக்கு பதிலை படித்து தரும் அறிவு மஸ்டர் மைதானத்திலே மேடைக்கு முத்து மேடைகளிலே அமல் செய்யும் அறிவு அரிசிக்கு கீழே நிலை தரும் அறிவு சிராத்தல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கும் அறிவை படிக்க இருபத்தி நான்கு மணி நேரங்களில் எத்தனை நிமிடங்களை ஒதுக்குகிறோம் மதரசாவும் இவக்கணம் முட்டுகிறது பிள்ளை எங்கே அனுப்புகிறோம் ஸ்காலர்ஷிப் வருகிறது சிறு பிள்ளைகளை ஜெயிலில் அடைக்கின்ற பரீட்சை சின்ன பிள்ளைகளை நாய்க்கூட்டில் அடைக்க வைத்த பரீட்சை சின்ன பிள்ளைகளுக்கு கரண்டியை சூடாக்கி சூடு போட வைத்த பரீட்சை வந்து கொண்டிருக்கிறது அந்த ஐந்து ஐந்தாம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளையை ஐம்பது வயது ஒரு நபருடைய புத்தியை போன்று மாற்ற நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சிக்கின்ற ஒரு பரீட்சை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது ஐம்பது பிள்ளைகள் எழுதினால் இரண்டு பிள்ளைகள் தான் பாஸ் ஆகும் மற்ற நாற்பத்தெட்டு பிள்ளைகளும் சித்திரவதைப்படுத்தப்படுகின்ற ஒரு பரீட்சை வருகிறது என்ன பார்த்தாங்கினால் வெச்சம் கொட்டுமா சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்குமா அரசுக்கு கீழே நிலம் கிடைக்குமா துச்சமாக பேசவில்லை பேசுகின்ற நானும் படித்தவன் தான் எழுதியவன் வந்தான் கண்ணியமானவர்களே இப்படி பிள்ளைகளை படாத பாடுபடுத்துகின்ற நாம் நமது கபருக்கு நமது சுவர்க்கத்துக்கு நமது மக்கள் மைதானத்துக்கு நமது மருமையுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கின்ற கல்வியை நாம் எந்த அளவு கற்கிறோம் பிள்ளைகளுக்கு எந்த அளவு கொடுக்கிறோம் எந்த அளவு படிக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டு போகலாம் வயது தாண்டி கல்வியை படித்தவர்கள் கசாயி ரஹமத்துல்லாரே கசாயி இவருடைய பெயர் வராத அரபு இலக்கண நூல்கள் கிடையாது அரபில இலக்கண நூலில் இவருடைய பெயர் இவருடைய ஆய்வு இவருடைய இலக்கண கருத்து இல்லாத நூல் கிடையாது அந்த கசாய் ரமத்துலாலை இலக்கணவாதி இலக்கணத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர் அதே கணம் மறுமுனையிலே காரி இலக்கணவாதி கொரானில் ஹாரியாக இருந்தார் இதுதான் நமக்கு தேவை இன்ஜினியராக இருங்கள் கொரானை சரளமாக ஓதக்கூடியவராக இருங்கள் டாக்டராக இருங்கள் கொரானோட தொடர்புடையவராக இருங்கள் புத்திஜீவியாக இருங்கள் கொரானோட தொடர்புடையவராக இருங்கள் இதைத்தான் சொல்கிறோம் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அப்படி சொன்னது மடத்தனம் படிப்பை ஆன்மீகத்தோடு இணைப்போம் ஆன்மீகம் இருந்து படிப்பிருந்தால் கல்வி நம்மை உயர்த்தும் ஆன்மீகம் இல்லாத கல்வி தாழ்த்தும் இந்த வாரத்துக்குள் ஆன்மீகம் இல்லாத கல்வி இந்த வாரத்துக்குள் நமது ஊரிலிருந்து நமது வடமாகாணத்துக்குள்ளே அத்தோடு நிறுத்திக் கொள்வோம் தெரியும் ஒரு ஆசிரியரை இடைமறித்து மோட்டார் சைக்கிளிலே போகின்ற பொழுது மாணவர்கள் நாட்டி புரட்டி கொலை செய்யாத அளவில் விட்டது நிகழ்வு நமது நாட்டில் வடமாகாணத்தில் நடந்திருக்கிறது ஆசானை மாணவர்கள் இடை மறைத்து சாட்சிய வரலாறு என்ன இது அந்த ஆசிரியர் படிப்பித்த அறிவின் முடிவு என்ன அந்த ஆசிரியர் படிப்பித்த அறிவுக்கு இதுவா பதில் அந்த ஆசிரியர் கணக்காசிரியரா கணக்கு படித்தவருக்கு இதுதான் அடியா பதில் அவர் இலக்கிய பாடம் நடத்துபவரா இலக்கிய ஆசிரியருக்கு வழிமறித்து அடிப்படையில் பதிலா ஆன்மீகம் இல்லாத அறிவு மாணவருடைய கையால் ஆசானை கொள்ள வைக்கும் ஆன்மீகம் உள்ள அறிவு ஆசிரியர் அடித்துக் கொண்டாலும் பொறுமை காக்க வைக்கும் இதன் ஆன்மீகம் நபியோர்களை சாபாக்கள் எப்படி மதித்தார்கள் எப்படி உயர்த்தினார்கள் துப்புகின்ற எட்டில் கூட கீழே விழாது ஒரு சகாபியுடைய கையில் தந்திடும் புதத்தைந்து கொப்பளிக்கின்ற தண்ணீர் சகாபியுடைய கையில் தந்திடும் இரத்தத்தை குத்தி இதை புதை என்று கொடுத்தார்கள் இரக்கத்தை குத்தி எடுத்தார்கள் இஜாமா என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் புதைத்து விட்டு வாருங்கள் சென்றார் வந்தால் இரண்டு பேர் மூன்று பேருக்கு நிகழ்வு நடந்திருக்கிறது புதைத்து விட்டீர்களா ஆம் யாராலும் தோண்டி கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் புதைத்திருக்கிறேன் நபியவர்கள் ஞானி விளக்கம் உள்ளவர்கள் சொன்னார்கள் கேட்டார்கள் நீங்கள் குதித்து விட்டீர்கள் போன்றும் என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடித்து விட்டீர்களா ஆமியார் சொல்லலாம் உங்களுடைய இரத்தத்தை நான் குடித்தேன் குடிக்க சொல்லவில்லை புதைக்க சொன்னார்கள் ஆசானை மதித்தார்கள் இரத்தத்தை குடிக்க சொல்லவில்லை அந்த அளவு மதித்தார்கள் என்னுடைய இரத்தம் யாருடைய இரத்தத்தோடு கலந்ததோ நரகம் தீண்டாது இரத்தத்தை கூட குடித்தார்கள் ஆசானை மதித்தார்கள் பேசினால் தலை அசைக்காமல் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் மார்க்க உபதேசம் குரான் அதி பேசப்படுகிறதோ தலை அசையக்கூடாது வேற்றிலும் செய்யக்கூடாது உடம்பு மத்தியும் தூக்கத்தாலும் அசையக்கூடாது பொதுவா பிரசங்கமா இருக்கலாம் எந்த மயான பாடமா இருக்கலாம் தூங்கி கூட தலையை ஆசான் பேசுகின்ற பொழுது ஆன்மீகத்தோடு கலந்த மாணவர்கள் ஆன்மீகம் உள்ள மாணவர்கள் அவர்கள் எப்படி கவனிப்பார்கள் தலையிலே ஒரு குருவி இருக்கிறது ஒரு குருவி இருக்கிறது தலையை ஆற்றினால் குருவி பறக்கும் என்ற உணர்வோடு இருப்போம் தலையை ஆற்றினால் குருவி பறக்காமல் இருக்குமே ஆட்டாமல் இருந்தால் அந்த அளவு கவனமாக இருப்போம் ஆசானை மதிக்கின்ற விதம் கனிமலை பாதையில் சென்றால் நபியவர்களை சாபாக்கள் முன்னால் செல்ல மாட்டார்கள் நபியர்களை கண்டால் சாபாக்கள் அப்படியே வாரத்தில் இறங்கி நபியர்களை ஏற்ற பார்ப்பார்கள் நபியர்கள் அந்த கௌரவத்தை எதிர்பார்க்கவில்லை சாபாக்கள் தங்களுக்குள்ளே ஆசான்களை கண்டால் ஒருவருக்கு ஒரு மதித்துக் கொண்டார்கள் அறிவார் ஞானிகளை உலமாக்களை கண்டால் மதித்தார்கள் இன்று எங்கே பஸ்ஸிலே போகின்ற பொழுது சேரழிஞ்சி மாணவனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நிலைமை மாறிவிட்டது சேர் மாணவருக்கு லிப்ட் கொடுக்க வேண்டிய காலம் தேவை கண்டால் கண்டு காணாத கொண்டு போகின்ற காலம் ஏன் ஆன்மீகத்தை கொடுக்கவில்லை உள்ளத்திலே மதிப்பை இழக்கவில்லை ஈமானை கொடுக்கவில்லை அல்லாவோடு பொருள் கொடுக்கவில்லை ஆன்மீகம் இல்லாத அறிவு இதைத்தான் தெரியும் சில வருடங்களுக்கு முன்ன நமது நாட்டிலே ஒரு யூனிவர்சிட்டியுடைய லெக்சர் ஒரு யூனிவர்சிட்டியுடைய லெக்சரை மாணவன் நடுவீதியிலே நாக்கிய நிகழ்வை பார்த்தோம் என்ன இது ஆன்மீகத்தை விட்டு கலந்த அறிவு இப்படித்தான் வேலை செய்யும் அதற்குத்தான் சொல்கிறோம் கல்வியை ஆன்மீகத்தோடு இணைப்பதற்குத்தான் மார்க்க அறிவோடு சேரும் சம்பந்தப்பட வேண்டும் மாணவனும் சம்பந்தப்பட வேண்டும் ஆசியாளரும் சம்பந்தப்பட வேண்டும் குடிமகனும் சம்பந்தப்பட வேண்டும் கண்ணியமாளர்களே சிறந்த நிகழ்வை சொல்கிறேன் கல்வியை கற்பதற்கு நாம் என்ன காரணமும் சொல்ல முடியாது வயோதிபத்தை சொல்ல முடியாது உதாரணம் சொல்லிவிட்டு தொண்ணூறு வயதில் கிராத்தை படித்து காரிப்பட்டம் வாங்கினார்கள் அறுபது வயதிலே கிராத்தை படித்து இலக்கணவாதி கசாய ரமங்களை காரியாகிறார்கள் முப்பது இருபத்தாறு முப்பது வயதிலே அதீசை படிக்க ஆரம்பித்து சித்தாவில் ஒரு முக்கியமான கிட்டாவிலே கிரந்தத்திலே நூலாசிரியராகிறார்கள் பெருமிதி ரமங்களாலே சொல்லிவிட்டு அல்லது ஜாஷ் அல்லது ஹபேஷ் ஹஸ்பிபனும் அல்ல ஹிஸ்பிபன் உபேஷ் பேரில் எனக்கு மாற்றம் இருக்கலாம் ஒரு சஹாபி ஒரு சஹாபி வயோதிப காலத்திலே கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு பின்னால் எழுபது வயதுக்கு பின்னால் தன்னை விட வயதில் குறைந்த அப்துல்லாஹிபின் அசாத் அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் அசாத் அப்துல்லாஹிபின் போன்ற சகாபாக்களிடம் எழுபது வயதுக்கு பின்னால் கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள் காலம் தான் ரவியல்லாவின் சொல்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் வரலாறை தான் பேசுகிறோம் இந்த இந்நிலே சரி இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் பட்டம் பதவி அந்தஸ்து அராதரம் இது கல்வி கட்டுத்தகையா ஒரு ஒருபோதும் கிடையாது மாமன்கள் தலைவர்களை படித்து கிழிக்கிறோம் ஏ எடுக்கிறோம் டி எடுக்கிறோம் விடயத்தை விளங்கவில்லை ஹாரூன் ரஷீத் ஹாரூன் மன்னர் பேரரசர் அழிக்க முடியாத சாதனை படைத்த அரசர் கண்ணியமானவர்களே எவ்வளவு எத்தனை நாடுகளுக்கு அரசர் எத்தனை பெரிய அந்த காலத்தில் மூமிங்களுடைய பொது அரசர் அவர் அரச மாளிகையிலே அரச சபையிலே மார்க்க கல்வியை கற்பதற்கென்று ஒரு சபையை ஒதுக்கி அவர்களும் மாணவராக உட்காருவார்கள் பேரரசர் மாணவராக கால்படிக்க முடியும் என்றால் நமது பிஏ பட்டமும் எம்ஏ பட்டமும் கலாநிதி பட்டமும் தூசி நமது நகர சபையும் மாநகர சபையும் பாராளுமன்ற உறுப்புரிமையும் ஜீரோ நம்மை பெரிய பொறுப்புகள் ஜீரோ மாமன்னர் மாணவனாக கால்மடித்து கல்வி கற்கிறார் அதுவும் ஆவியா என்ற கண் பார்வையற்ற ஆசானிடம் கண் பார்வையற்ற ஆசான் ஆசான் வருவார் கண்பார்வை கூட்டிக் கொண்டு வருவார்கள் சபையில் உட்கார வைப்பார்கள் அரசர் கால்மடித்து படிப்பார் கண் பார்வை இல்லாத ஆசானிடம் படித்து விட்டு சாப்பாடு கொடுப்பார் ஆசானுக்கு அரசு சபையிலே சாப்பாடு என்னுடைய உடமாக்கள் உலமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளும் உலமாக்களும் படிக்க வேண்டும் அரசியலை நீதிபதி நீதித்துறையை படிக்க வேண்டும் லோயர் அவருடைய துறையை படிக்க வேண்டும் ஆசான்கள் அவருடைய துறையை படிக்க வேண்டும் அதிகாரிகள் அவர்களுடைய துறையை படிக்க வேண்டும் அதுதான் உலமாக்கள் சபையை படித்து விட்டு சாப்பாடு கொடுப்பார் சாப்பாடு கொடுத்து விட்டு யாரும் கையை கழுவி விடுவார்கள் கை கழுவது யாரும் தெரியாது இவருக்கு பார்வை இல்லை பக்கத்தில் ஒருவர் கேட்டார் ஷேக் அவர்களே உஸ்தான் அவர்களே மாலிம் அவர்களே உங்களுடைய கையை சாப்பிட்ட பின்னர் கழுகி விடுவது யார் என்று தெரியுமா தெரியாதப்பா கண் பார்வை இல்லை யாரோ கழுகி விடுகிறார்கள் கண்ணால் பார்க்க முடியவில்லை அஷேக் அவர்களே உங்களுடைய கையை சாப்பிட்ட பின்னர் கழுகிவிட்டவர் அமீருல் மோமினின் ஆரோன் உடம்பாக்களுடைய கையை அரசியல்வாதிகள் கழுக வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளுடைய காலை முத்தமிடக்கூடியவர்களாக மாறக்கூடாதுனா இது ஒரு உதாரணம் அதே குடும்பத்தில் இன்னும் ஒரு உதாரணம் கனிமணர்களே ஆறு ரஷ்ய இடத்துல இரண்டு மகன்மார்கள் கல்வி கற்பனைக்கு குடும்ப கௌரவம் தடையல்ல பதவி தடையல்ல பட்டம் தடையல்ல இவர் மாமன்னர் அரசர் மாமூன் அமீன் மாமூன் இளவரசர்கள் அமீனும் மாமூனும் ஆறு வருஷத்துடைய மகன்மார்கள் இளவரசர்கள் இவர்கள் இளவரசர்கள் தான் மார்க்க கல்வி கற்பதற்கென்ற ஆசான்களை நியமித்தார்கள் இவனுக்கு மார்க்க கல்வி வெறும் அரசியலில் இவனை மகனை போட்டு சாக்கடையாக மாட்டேன் அவனை அறிஞராக மாற்ற வேண்டும் அசாய் ஆரம்பித்து சொன்னேன் பெரும்பாலும் அறுபது வயதுக்கு பின்னால் எழுபது வயதுக்கு பின்னால் காரி பட்டம் வாங்கிய இலக்கணவாதி அரபு மொழித்திறனை மிக்கவர் அவர்கள் படிப்பிக்க வருவார்கள் அரசவையில் படிப்பிப்பார்கள் படிப்பித்து முடிந்தவுடன் கால் மடித்து இளவரசர்கள் படிப்பார்கள் மார்க்க கல்வியை இளவரசராக இருந்தாலும் கால் மடித்து படிக்க வேண்டும் படித்து முடித்த பிறகு இரண்டு அமீரும் மாமனும் நானாவும் தம்பியும் சண்டை பிடிப்பார்கள் எனக்கு உஸ்தானுடைய கருப்பை நான் தான் தூக்க வேண்டும் ஆசானுடைய கருப்பை நான் தூக்க வேண்டும் நபியுடைய கருப்பையும் தூக்கினார்கள் நாளை அசுராயுடைய சோதனையிலானவர்கள் தாயும் நாளை என்று சிறப்பு பேர் நபியுடைய இரண்டு பாதனைகளையும் சுமப்பவர் என்ற பேர் ஆசனுடைய செருப்பை தூக்குகின்ற காலமா செருப்பால் அடிக்கின்ற காலமா என்று கூட கேட்கிறேன் ஆசனுக்கு செருப்படி கொடுக்க தயார் ஆசனுடைய செருப்பை தூக்க நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஆன்மீகம் இல்லாத மாணவர்கள் இளவரசர்கள் உஸ்தானுடைய செருப்பை தூக்க தங்கள் பிடிக்கிறார்கள் நான் தான் தூக்குவேன் நான் தான் தூக்குவேன் நானா சொல்ற தம்பிக்கு நீ ஒன்றை தூக்கு நான் ஒன்றை தூக்குகிறேன் இரண்டு பேரும் தூக்க வேண்டும் ஒரு செருப்பை இவர் மரத்தருப்பை அவர் தூக்கி விட்டு போய் வாசலிலே ஆசானை வழி எடுத்துகின்ற பொழுது காலிலே போட்டு விடுவார்கள் ஆரம்பத்தின் மன்னர் கசாய் ராமத்துள்ளாரோட ஒரு கேள்வியை கேட்டார் கசாய் இமாமர்களே மாநிலமார்களே இந்த காலத்திலே நெருக்கமாக நிகழ்வை பாருங்கள் ஆறுதலை மன்னர் கேட்டார் மகன்மார்கள் செய்கின்ற பணிவிடையை பார்த்துவிட்டு இந்த காலத்திலே உலகத்திலே மிக அந்தஸ்துக்குரியவர் யார் தற்சமயம் யார் அந்தஸ்துக்குரியவர் யாருக்கு கட்டாய் ராமத்தில் அமீர் மோமினார்களே நீங்க அமீர் மோமின் எங்க ஜனாதிபதி நீங்க மோமிகளுடைய கலீஃபா உங்களை விட அந்தஸ்துக்குரியவர் யார் தான் இருக்க முடியும் அமீரன் மோமினின் ஆரோக்கிய மன்னர் சொன்னாராம் இல்லை கதா இமாம் அவர்களே உஸ்தாத் அவர்களே மாலியம் அவர்களே இல்லை நான் சொல்லவா யார் என்று இந்த காலத்திலே தற்சமயம் உலகத்திலே மோமியங்களிலே மக்களிலே அந்தஸ்துக்குரியவர் யாருன்னு சொல்லவா எந்த நபருடைய செருப்பை தூக்குவதற்கு இளவரசர்கள் போட்டி போடுகிறார்களோ அவர்தான் உலகத்திலே அந்தஸ்துக்குரியவர் என்ன சொன்னார்கள் கட்டாயி அவர்களே நீங்கள் தான் அந்தஸ்துக்குரியவர் என்னை விட என்னுடைய அரசியலை விட என்னுடைய பதவியை விட என்னுடைய பேரரசை விட உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஞானம் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற மார்க்க அறிவு இந்த அரசியலை விட உயர்ந்தது அப்பொழுது கசாயராமத்துடன் இந்த கேள்வியிலே கொஞ்சம் சந்தேகப்பட்டு கேட்டார்கள் அமீர்மூமினர்களே உங்களுடைய பிள்ளைகளை நான் சொல்லவில்லை என்னுடைய கருப்பை தூக்குமாறு அவர்கள் தெரிந்து தூக்குகிறார்கள் இது உங்களுக்கு பிடிக்கவில்லையோ தெரியாது இவர் வழங்கிக் கொண்டால் இவருக்கு ஹிண்ட் அடிப்பதாக பரிகாசம் செய்வதாக என்னுடைய மகன்மார் உங்களுடைய செல்பை தூக்குவதோ நான் யார் என்னுடைய மகன்மார்கள் என்னுடைய குடும்பம் என்ன நான் அரச குடும்பம் அந்த பெமிலி இந்த பெமிலி நான் விஐபி விவிஐபி பட்டம் பதவியை பார்த்தால் படிக்க முடியாது பணம் செல்வத்தை பார்த்தால் படிக்க முடியாது என்னுடைய வாப்பா இப்படி இப்படி என்று குடும்ப கௌரவத்தை பார்த்தால் அறிவு கிடைக்காது சொன்னார்கள் இல்லை கசாயி அவர்களே நீங்கள் பாருங்கள் பேரரசர் சொல்கிறார் கல்வி கற்கக்கூடிய மாணவனிடம் இப்படித்தான் பணிவிருக்க வேண்டும் இருக்கிறதா இல்லையா முடிவெடுங்கள் ஆசான்களும் மாணவர்களும் அதிபர்களும் ஆசான்களும் மாணவர்களும் மாநிலங்களும் மாணவர்களும் ஒன்றை நாம் தைரியமாக சொல்ல முடியும் ஆன்மீகத்துறை கண்டு ஒதுக்கப்பட்ட மதரசாக்களிலே ஓரளவு இந்த பணிவு காணப்படுகிறது பாடசாலையில் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கிறது என்று சொல்ல தைரியம் இல்லை தரை குறைத்து பேசவில்லை நல்லவர்கள் இருக்க நல்ல மாணவர்கள் இருக்கார்கள் சொன்னார்கள் அதே உண்மையில் என்னுடைய மகன்மார்கள் உங்களுடைய செருப்பை தூக்கும் பொழுது நீங்கள் தூக்க விடாவிட்டால் தான் கோபிப்பேன் என்னுடைய மகன்மார்களாக இளவரசர்கள் உங்களுடைய செருப்பை தூக்க வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் ஏன் தெரியுமா உங்களுடைய செருப்பை தூக்கினால் தான் இவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்தஸ்து கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் யார் சொல்கிறார் அரசர் சொல்கிறார் இளவரசர்களுக்கு செருப்பை தூக்கு இதற்கு அடிப்பதற்கல்ல காலில் போட்டுவிட இவர்கள் நிகழும் போதும் பட்டம் பதவி அந்தஸ்து மார்க்க ஞானத்தை கட்ட கதை கிடையாது இறுதியாக சில நிமிடங்கள் என்று நமக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் இருக்கின்ற பாலம் தான் உளமாக்கல் ஒரு குடும்பத்தில் நோய் வந்தால் பழக்கப்பட்ட ஒரு வைத்தியர் இருக்கிறார் காணி பூமி சம்பந்தப்பட்ட விடயங்களை எழுதுவதற்கு லோயர் இருக்கிறார் செமிலி லோயர் அல்லது செமிலி ஜட்ஜ் அல்லது நமது பிள்ளைங்க படித்துக் கொடுப்பதற்கு டியூஷன் எடுப்பதற்கு நல்ல தரமான சார் என்று ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறோம் ஏஜி ஆபீஸிலும் ஆள் வைத்திருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷனிலும் ஆள் வைத்திருக்கிறோம் டிஐஜி வைத்திருக்கிறோம் ஓஐஜி வைத்திருக்கிறோம் எல்லோரும் கைக்குள் இருக்கிறார்கள் கஸ்டம்ஸ் ஆபீஸிலும் ஆள் வைத்திருக்கிறோம் என் கண்டெய்னர் அங்குதான் இறங்குகிறது எத்தனை நபர்கள் எத்தனை குடும்பங்கள் எங்களுடைய மார்க்க பிரச்சனைகளை கேட்டறிய எங்களுக்கு பிரமிழி ஆளும் இருக்கிறார் யாருக்கு சொல்ல முடியும் யாருக்கு சொல்ல முடியும் மார்க்கம் மார்க்கம் படிக்க வேண்டும் ஆட்சி செய்வதையும் படிக்க வேண்டும் உமர் அப்துல்லாஜி ராமத்துல்லாவை பேரரசர் ஐந்தாவது கலீஃபா என்று வர்ணிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பது முதல் நூத்தி ஒன்று வரை சபையில் இல்லாத பொழுது தெரியாமல் ஆட்சி கொடுக்கப்பட்டது கட்டற்ற வாழ்க்கை உமரனியனுடைய மகனுடைய பேர் உமரனியனுடைய பேத்தியின் மகன் உமரனியனுடைய பேத்தியின் மகன் சுருக்கமாக சொல்கிறேன் ஆட்சி பொறுப்பை எடுத்ததும் பட்டாசி கொளுத்துவதும் சிற்றுண்டி செய்வதும் பலகாரம் செய்து என்ன கொண்டாடுவதல்ல ஆட்சியாளர் முதலாவது ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் வென்றால் அவர் அல்லாவை தொடர்பாக வேண்டும் உலமாக்களை சந்திக்க வேண்டும் மசிதிக்கு வர வேண்டும் மேடையில் ஏற முன்னர் முசல்லாவுக்கு போக வேண்டும் உமர் நசுலத்தில் ஆட்சி புறப்படுத்தவுடன் செய்த முதலாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்தி செய்து அல்லாவிடத்திலே உதவி கேட்டுவிட்டு முதலாவது செய்த வேலை ஹசன் பசர் நாமத்துள்ளாலே மாமேதை ஆலிம் ஞானி கடிதம் எழுதினார்கள் ஹசன் பசரி இமாம் அவர்களே அரசாங்க பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலீஃபா பொறுப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் எந்த முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நீங்கள் புத்திமதியாக ஒரு கடிதத்தை அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது உமர்பின் அப்துல் அவர்களுக்கு அசன் பசர் எழுதிய கடிதம் இரண்டு அமைப்பில் வந்திருக்கிறது அந்த முழு கடிதத்தை சொன்னால் எனக்கு இன்னும் ஒரு மனுஷியாளன் தேவை அதை சொல்ல போவதில்லை امير المؤمنين الخليفه امير المؤمنين ابي الحاني இன்னும் ஒரு لي கல் உம்மில் ஹனூன் அல்ல கல் உம்மில் ஹானியம் அந்த கடிதத்துடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா ஹலிபா அவர்களே ஆட்சியை பொருட்படுத்த ஆட்சியாளர் குடிமக்களோடு பொதுமக்களோடு பாசமுள்ள தந்தை போன்று நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட கடிதம் இன்று அரபு இலக்கியத்திலே பாடத்திட்டம் அரபு நாட்டு யூனிவர்சிட்டிகளிலே நிலை விலகிக் கொள்ளுங்கள் அரபு நாட்டு இருபத்தி நமது நாட்டிலும் பல மதரசாக்களிலே கற்பிக்கப்படுகிறது அந்த கடிதம் அரசருக்கு ஜனாதிபதிக்கு அந்த காலத்தில் இருந்த மார்க்க ஞானி ஆலிம் எழுதிய புத்திமதி கடிதம் இன்று இலக்கியத்துறையில் பாடத்திட்டம் அடுத்த கடிதம் என்ன மீனவர்களே கலைப்பா ஜனாதிபதி மன்னர் என்பது ஒரு பாசமுள்ள தாய் போன்று பிள்ளையோடு பாசம் உள்ள தாய் போன்ற என்று தாய் என்ன செய்வார் இன்னும் ஒரு வார்த்தை மிருகங்களை மேய்க்கின்ற உள்ள மேய்ப்பாளன் போன்று இடையன் போன்று என்று கடிதம் எடுத்தார் என்ன சொல்ல வருகிறேன் அரசியல்வாதிகள் கூட உளமாக்கல்களை புத்திமதி கேட்டுத்தான் அரசியல் நடத்தினார்கள் என்றால் வியாபாரிகள் இஷ்டத்துக்கு நடத்தியிருப்பார்களா சொல்ல முடியுமா யாருக்காவது எனவே கண்ணியமானே மார்க்கடி எல்லோருக்கும் அவசியம் உலமாக்களை மதித்தால் தான் அறிவு கிடைக்கும் உலமாக்களை மதித்தால் தான் சேர்மார்களை பாடசாலை சார்ந்தவர்கள் யூனிவர்சிட்டி சார்ந்தவர்கள் மதித்தாட்ட கல்வி வெளிச்சம் கிடைக்கும் உலமாக்களை எல்லாரும் மதிக்க வேண்டும் உலமாக்களை உருவாக்க வேண்டும் உயிர்முடைய துறையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மார்க்க துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மறுமை வாழ்க்கை செழிப்பாகும் எனவே நமது இம்மை மறுமை செழிப்பாவது கத்திவாரமாக உள்ள ஆன்மீகத்திலே நம்மை இணைப்பானாக தலைவருடைய பாவங்களை மனிதர்களாக பெற்றோருடைய பாவங்களை மனிதர்களாக புற முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாவங்களை மனிதர்களாக வகையான ஈமானை தருவாயாக உண்மையான அக்கலாக்கை தருவாயாக பல இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக பயனுள்ள கல்விகளை தருவாயாக எந்த இல்மும் மறுமையோடு இணைக்குமாயாங்களா அந்த இல்மை தருவாயாக எந்த ஞானம் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு செல்லுமோயா அந்த ஞானத்தை தருவாயாக உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துவதாக உலமாக்கள் மூலம் சமூகத்துக்கு என்னென்ன பயனுள்ள விடயங்கள் சேர வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் உலமாக்களுடைய அறிவு வருஷத்தால் வெளிப்படுத்துவதாக எல்லா துறைகளில் உள்ளவர்களும் உலமாக்களை வழிகாட்டிகள் ஆக்குகின்ற பக்குவத்தை நமது ஊரிலும் நாட்டிலும் உலகத்திலும் ஏற்படுத்துவாயாக நமது நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக நமது நாட்டு முன்னையுடைய பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவதாக நமது ஊர் பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயாக யாரா முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக சுபிச்சமான வாழ்க்கையை கொடுப்பாயாக எல்லா விதமான சுவேசங்களையும் சிரமங்களையும் அகற்றுவாயாக எல்லா விதமான சதிகளையும் முறியடிப்பாயாக யார் யாரெல்லாம் எதிராக யார் யாரெல்லாம் மோசடியான சிந்தனைகளை யார் யாரெல்லாம் கருத்துக்களை வழியாக்குகிறார்களோ அவர்களை நீயே பொறுப்பெடுப்பாயாக அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டால் எங்களை கண்குளிர்ச்சியாக அமையுமோ அப்படி நடந்து கொள்வாயாக அவர்களுடைய கடுபடிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக முஸ்லீமுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக முஸ்லீமுடைய மசித் மதரசாக்கள் பாடசாலைகளை பாதுகாப்பாயாக கல்வி கலாபிடங்களை பாதுகாப்பாயாக சொத்துக்களை காணிகளை பாதுகாப்பாயாக மாணங்கள் மக்களை பரம்பரை குழந்தைகளை பாதுகாப்பாயாக ஈமானின் வாழ்வு கலிமாடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வராக அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்